الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் காந்தி மதம் ஏந்தி வந்த தன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி முகமதே முஸ்தபா சல்லாஹு அலஹி வாலி வசல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிக்காலத்தில் ஒரு வாடாத மலரா இருக்க வேண்டும் வாடிய மலரா கூடாது என்று உயிர் தியாகங்கள் இருக்க தியாகங்கள் செய்த உத்தம சகாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற அத்துணை சாலிகான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும் ஜுமாவுடைய கடவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இடத்திக்காவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளிட்டுள்ளானோ அவைகள் தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதி செய்து கொள்கிறேன் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு சுபகானுகுவ தாழ இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத படைப்புகளை அல்லாஹு படைத்திருக்கிறான் அல்லாஹ் படைத்த படைப்புல ஆக சிறந்த ஒரு படைப்பு தான் மனிதர் இந்த மனிதர்களையும் ஆக சிறந்தவர்கள் தான் முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்களையும் ஆக சிறந்தவர்கள் தான் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா அலஹி வாலி வசல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் மேலான பெரியாலை சொல்றதுனால இந்த உலகத்துல அத்துணை வஸ்துக்களையும் படைத்தவன் அல்ல பராமரிக்கிறவன் அல்ல பாதுகாக்கிறவன் அல்ல அவனை இயக்கிறவன் அல்ல சகல மஹ்லூக்களுடைய முன்னெட்டி ரோமம் அல்லாஹுடைய கையில அல்லாஹு சுபகான வானத்தை படைத்தேன் சொல்கிறான் பூமியை படைத்தேன் சொல்கிறான் நட்சத்திரத்தை படைத்தேன் சொல்கிறான் அதே மாதிரி எல்லா பெரும் பெரும் வத்துக்களை படைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான் இவையெல்லாம் நான் செய்கிறேன் என்று நீங்க நினைச்சு சின்ன சின்ன காரியம் எல்லாம் தானா நடக்குது என்று நீங்க நினைச்சிட கூடாது அதனால் அல்லா சொல்கிறான் ஒரு மரத்துடைய காய்ந்த இலை அது கூட நான் நாடாமல் விழாது நம்ம நினைச்சிருவோம் இல்லையா வானம் பூமி சூரியன் சந்திரன் இவையெல்லாம் பெரிய விஷயம் அல்லா இயக்கலாம் மத்த எல்லாம் சின்ன சின்ன தானா நடக்குது அப்படி நம்ம உள்ளத்துல வந்துடக்கூடாது அதனால எல்லாம் சொல்கிறான் எத்தனையோ கோடான கோடி மரங்கள் அதுல எத்தனையோ கோடான கோடி இலைகள் அதுல காய்ந்தைகள் எத்தனையோ அது கூட அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் விழாது அதையா சோதரர்களே அல்லா இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் அல்லா தந்த சக்தி அல்லா தந்த குதிரத்தை காட்டி கொண்டிருக்கிறான் இதான பெரியாலை சோதரர்களே உதாரணமா உலகத்துல நம்முடைய உடம்புல ஏதோ ஒரு இரத்தம் ஓடக்கூடிய ஒரு வத்துவை நாம் சாப்பிட்டு விட்டால் அல்லாஹ் சுபகான தாலா சொல்கிறான் அதை சாப்பிட்டதினால் இரத்தம் ஓடுகிறது இரத்தம் ஊறுகிறது என்றால் கோழி முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே அவருடைய கழுத்துல கத்திய வச்சு வெட்டினா அந்த குஞ்சியில இருந்து இரத்தம் வருகிறது அந்த முட்டைக்குள்ள எப்படி உயிர் போனது எப்படி ஒரு இரத்தம் போனது இன்னல்லாக அலாக்குள் விஷயம் கதீர் எல்லா வஸ்துக்களின் மீது அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அவையா சோதர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை படைத்து விட்டு நமக்கு ஒரு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒரு புத்தகத்தை அல்லாத தந்தான் உலகத்துல மனிதர்கள் மாத்திரம்தான் படித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய நிலைமையில் படைக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் வாழும் கலையை அல்லா படித்து கொடுத்து தான் பிறக்க வைக்கிறார் மீன் இருக்குதே அது குஞ்சு வந்துருச்சுண்டா தானாக அது நீந்தது அது கட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை பறவைகள் பறக்குது அது எப்படி பறக்கணும் படித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்லா படித்து கொடுத்து இருக்கிறான் அதே மாதிரி உலகத்தில் எல்லா ஆனால் மனிதன் அவன் படித்துக் கொள்ள வேண்டும் அதற்கல்லாது சுபகான குர்ஆன் என்ற செல்வத்தை நமக்கு தந்தான் அதுதான் நம்முடைய வழிகாட்டு செல்ல தெளிவாக குரானிலே அல்லாஹ் மனிதனுடைய சகல விதமான வாழ்க்கையில் குரான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் மேலான பெரியாலே சொல்லலே ஆகையால் நம்முடைய வழிகாட்டியது குர்வான் அல்லாஹ் அந்த குர்வானை நமக்கு தந்தான் இந்த குர்வான் முதலாவது ஓவியது யாரு நம்முடைய கையில குருவான் இருக்குது அல்லா பாதுகாக்கணும் குரானுடைய ஹக்குகள் சரியாக நிறைவேற்றப்படாத காலம் இந்த காலம் ஆனால் அந்த குருவான் எப்படிப்பட்ட குருவான் என்றால் முதலாவது குருவானை ஓதியது யாரு யாருடைய நாவு என்றது குருவான் வெளியானது முதலாவது குருவானை ஓதியது அல்லாஹ் எப்படிப்பட்ட குருவான் நம்முடைய கையில் இருக்குது அதை கேட்டது யாரு மலாய்க்கத்துமார்கள் இந்த மலாய்க்கத்துமார் இந்த குர்வானை கேட்டவுடனே அந்த மலாய்க்கமார் சொன்னார்களாம் இது அருளப்படுகின்ற உம்மத் பாக்கியமான உம்மத் இந்த குருவானை ஓடக்கூடிய நாவுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் இந்த குருவானை மனப்பாடம் செய்யும் கல்விகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் எவ்வளவு பாக்கியமான உம்மத் இந்த குருவான் கொடுக்கப்படுகின்ற உம்மத் என்று மலாய்க்கமார் சொல்றாங்க கண்ணியமானவர்களை ஆகையால் குரானுக்கு பல தரஜாக்கள் அந்தஸ்துகள் இருக்கிறது முதலாவது தரஜா என்ன தெரியுமா அது ஓதுறது நம்ம ஓதுறது ஓதுறதே குறைஞ்சு போயிருச்சு யுத்த களத்துல குரான் ஓதுறான் கேட்டாங்களாம் தோழர்கள் போய் அங்கே தலைகள் உருண்டு கொண்டிருக்குது யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது நீங்க போய் குரான் ஓதி சொன்னாங்களா நான் எப்படி குருவானை ஓதாமல் இருக்க முடியும் நான் எப்படி ஓதாமல் இருக்கும் இருக்க முடியும் என்னுடைய அப்பா முகம்மது முஸ்தபா சொல்லல்லாஹு அலைவாணி செல்லம் தாயிப்பிலே கல்லடிப்பட்டு கல்லடிப்பட்டு ஓடி ஓடி ஓதிய குருவான் இல்லையா இது தாயிப்பிலே என் அப்பா ரசூலுல்லா சொல்லல்லாஹு செல்லம் குருவான் ஓதினாங்க என் உம்மம்மா கதீஜா ரவி அல்லாவு தாளான்னா ஏந்த அப்பாவுக்கு பணிவிடைகள் செய்து இந்த குர்வானு ஓர் இருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய தாய் வீட்டில திருகக்கல்லை அரைத்து அதே மாதிரி வீட்டு வேலைகளை செய்து சிரமப்பட்டு அந்த நேரம் கூட குருவானி ஓதுவார்கள் அதே மாதிரி என்னுடைய பாப்பா அலி ரபியல்லாஹு தாலான் காலையில யுத்த காலத்துக்கு போனா அலிப்லாம் மீம் என்று போவாங்க நான் மாலையில் பார்த்திருக்கிறேன் என்று குர்வானை ஓடி முடித்துக் கொண்டு வருவார் ஏந்த வாப்பா யுத்த காலத்தில் குர்வானை ஓடினாங்க ஏந்த அண்ணான சகோதரன் ஹசன் ஆட்சி பீடத்தில் குர்வானை ஓடினான் இந்த ஹுசைனுக்கு என்ன கேடு வந்து விட்டது குரானை ஓதாமல் இருப்பதற்கு பெரியாரி சோதர்களே ஆகையால் குரான் என்பது அல்லா இறக்கியது இந்த சமுதாயத்துக்காக அல்லா இறக்கினான் நமக்கு ஒரு வழிகாட்டியா தந்திருக்கிறான் ஆக அல்லா சொல்கிறான் இந்த குருவானை இறக்கியது நாம் அதை பாதுகாக்கிறதும் நாம் மேலான பெரியாரை சோழர்களே குருவானை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஒரு எழுத்து ஒரு நுக்குத்தா ஒரு அறுப்பு ஒரு ஜபர் வேறு அந்த ஆகாம அல்லாஹ் ஹாஃபில்களை கொண்டு உலமாக்களை கொண்டு முப்பத்திரீன்களை கொண்டு இந்த உலகத்துக்கு ஹதீஸை விளக்கம் சொன்னவர்களும் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி குரானை தான் பாதுகாத்தார்கள் முபஸ்திரீன்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லி குரானை பாதுகாத்தார்கள் பாரிகள் குரானை ஓடி குரானை பாதுகாத்தார்கள் இமாம்கள் மேதைகள் பிக்குடைய சட்டங்களை எடுத்து குரானை தான் பாதுகாத்தார்கள் ஏன்னா பெரியாரி செயலே அல்லா எப்படி எப்படி குரானை பாதுகாத்தன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ஜாஜிபுன் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு ஆள் அவர் என்ன பண்ணார் இந்த குர்வானுக்கு ஜபர் தேவை இல்லை பத்தகு கசரு வம்மு இல்லை அவர் அதை செய்தார் அப்ப யகூதிகள்ல ஒரு பெரிய படித்த மட்டத்தில் ஒரு பத்து பேர் அப்படியே வந்தாங்க ஹஜ்ஜாஜி நூசு பத்தி ஒரு படிங்க அவர் எப்படிப்பட்ட ஆளு என்னென்ன செய்தாரு ஏன் அப்படி நீங்க படிச்சா விளங்கினா தான் இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும் இப்ப பத்து பேர் வந்தாங்க சொன்னாங்க பெரிய ஒரு வேலை செய்றீங்க அல்ல உங்கள்கிட்ட ஒரு பெரிய வேலையை வாங்குறான் குருவானுக்கு ஜபர் பேர் வைக்கிறீங்க குர்ஆன பாதுகாக்க முழுகிறீங்க பெரிய வேலை பெரிய வேலை ஆனா நாங்க ஒரு வேண்டுதலுக்கு வந்தோம் என்ன தெரியுமா வந்தோம் எங்க ஊருக்காரங்க ஒரு தவறு செஞ்சிட்டாங்க என்ன தவறு செஞ்சாங்க எங்க ஊருக்கு வந்த ரெண்டு பேரு ஹிபர் அலைசலாம் மூசா அலைசலாம் இந்த ரெண்டு பேரும் பெரிய சீரழிகள் நல்லவர்கள் இந்த இரண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கல அரபிகள்கிட்ட ஒரு பெரிய தன்மை தான் விருந்தாளிகளை கவனிப்பது அதை கூட செய்யல அரபிகளை விடுங்களேன் யார வீட்டுக்கு வந்தாலும் ஒரு விருந்தாளியை கவனிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு நல்ல விஷயம் இல்லையா அதை கூட செய்யல அதனால எங்களுக்கு ஒரு கேவலமாக வெக்கமாக இருக்கிறது அதான் நீங்க என்ன உதவி செய்யுங்கன்னா அவர்கள் மறுத்தார்கள் சாப்பாடு கொடுக்கல அந்த ரெண்டு பேருக்கும் என்ற அந்த பாபவ் என்றதே அந்த தேக்கு கீழே லுக்கு திருக்கலையா இல்லையா அதை கொஞ்சம் மேல வைங்க இன்னொரு லுக்குத்தாக சேர்த்துருங்க என்ன ஆக போகுது நாங்க காலம் எல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவரா ஆயிடுவோம் எங்க தந்தை உங்களை மறக்காது எங்க குடும்பம் உங்களை மறக்காது நாள் வரைக்கும் மக்கள் எல்லாம் என்ன ஓதுவாங்க தெரியுமா எங்கட கூட்டம் சாப்பாடு குடுத்துட்டு ஓதுவாங்க அதனால ஒரு பெரிய வேலை இல்லை அந்த வேலை கீழே உள்ள நுக்குத்தாவை மேல போட்டு இன்னொரு நுக்குத்தாவை வச்சுட்டா வந்துருமே இந்த உதவியை மட்டும் செய்யுங்களே அதுக்கு தான் நாங்க வந்தோட அந்த பத்து பெரிய யகுதிகள் சொன்னாங்க கண்ணியமானவர்களே அல்லா எப்படி குருவான பாதுகாத்தான் பாருங்க ஹஜ்ஜாஜ் யாரு அஜாஜின் யூசுப் யாரு படிங்க சோழர்களை படிங்க எல்லாம் தெரியும் ஆனா தெரிய வேண்டியது தெரியாது அஜாஜின் யூசுப் வீட்டுக்குள்ள போனார் அழுகுறார் மனுஷன் அவர் அழக்கூடிய ஆள் இல்லை அவர் அழக்கூடிய இருதயம் உள்ளவர் இல்லை அவர் அழுதாரு அழுது தந்த வாள் எடுத்தார் எடுத்து சொன்னாரா யாழ்ந்தா இந்த வாழார சகாபிகளையும் கொண்டேன் தான் இந்த வாழார ஓண்ட இறைநேசர்களையும் கொண்டேன் தான் இந்த வாழ பெரிய பெரிய அநியாயம் செய்வேன் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கழுத்துல நல்லவர்களோட கழுத்துல கத்தி இருக்க ஆனா உன் குருவான்ல கத்தி வைக்க மாட்டேன் அல்லா உன் குருவான்ல கைய வைக்க மாட்டேன் கைய மட்டும் இல்லை வெக்க சொல்றவன் தலை வைக்கவும் மாட்டேன் வந்தாரு வானத்தில் வந்தாரு பத்து பேரும் கொண்டு போட்டான் குருவான்லயா கைய வைக்க சொல்றேன் இல்லையா குருவான் அல்ல எப்படி பாதுகாத்தவன் பாத்தீங்களா ஏதாவது பெரியாலே சோதரிகளே இவரு ரொம்ப மோசமான ஆளு பல கருத்துகள் இவர் சக்கராத்தில் இருக்கிறாரு உண்மை கேட்டாங்களாம் மகனே என்ன பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட போறியே அல்லாட முகத்தை எப்படி பாப்ப நீ அல்லாட்ட நீங்க எப்படி நிப்ப இவ்வளவு தவறுகள் செய்துட்டு நீ எப்படி அப்பா அல்லாக்கு முன்னால போய் நிப்ப என்று கேட்க போல சொன்னாரா அம்மா அல்லாஹோ விடுங்களே நாளை தியாமத்து நாள்ல நான் நரகத்துக்கு போறதா சொருக்கத்துக்கு போறதா என்ற முடிவு பண்ற உரிமைய அல்லா உங்கள்கிட்ட தந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அஜாஜ் யூசுப் உம்மாட கேட்கிறார் உங்கள்கிட்ட அல்லா தந்துட்டான் தாயே அஜாஜ் யூசுப் நரகமா போட்டமா நீ முடிவு பண்ணி என்று அல்லா உங்கள்கிட்ட பாடம் தந்தா நீங்க என்ன செய்வீங்க என்று தன் தாய் இடத்துல கேட்கல தாய் சொன்னாலா நான் எப்படா உடைய நரகத்துக்கு போன்னு சொல்லுவேன் நான் பெத்த வழியா நான் சொல்லுவேன் நரகத்துக்கு போயிருந்து அப்போ ஹஜ்ஜா குரு சொன்னாரா மா உனக்கு மனசு வருதில்ல என்னைய நரகத்துக்கு போட இல்லையா உன்னை விட எழுபது மடங்கு பாக்கம் உள்ள அல்லா என்ன நகரத்துக்கு போடுவானா அதிகமார்களே அதனால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சக்கராத்துல உமா நீ நான் சொர்க்கமா நரகமா உமாட்ட கேட்டுறாங்க அது வேற விஷயம் என்ன சொல்ல வாரம் சோதரே அல்லா யாரை இறை வைத்து பாதுகாத்தான் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பு ஆகையால் குர்ஆன் ஓதுங்க فإذا قرأت القرآن جعلنا بينك وبين الذين لا يؤمنون بالآخرة حجابا مستورا குர்ஆனை ஓதுங்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் இந்த ஆயத்து எப்ப இறங்குது தெரியுமா تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد இந்த ஆயத்து சூரா இறங்கின உடனே அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜபீல் ரொம்ப கோபப்பட்டா ரொம்ப கோபப்பட்டா எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் கணவனுக்கு அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறங்கிட்டானா ஒரு கல்லை தூக்கி கொண்டு வாரான் யாருக்கிட்ட நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லத்துக்க அபூபக்கர் ரவி அல்லாஹு அன்போட பேசிக் கொண்டிருக்கிறாங்க ரசூல்லா அலை செல்லம் சொன்னாங்க அபூபக்கர் ரவி அல்லான்னு யார் ரசூல் அல்லா உம்மு ஜமீல் வாரா அவ கையில கல் வேலை இருக்கு முகத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கு வர்ற வாக்கே சரியில்லையே என்று அபூபக்கர் ரவி அல்லான்னு சொல்லும் பொழுது சொன்னாங்களா நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வாழி வசல்லம் பொறுமையாக இருக்கு பொறுமை அவ வரட்டும் அவ பக்கத்துல வந்தா வந்து அபூபக்கர் ரவி அல்லான்னு கேட்கிறா ஐந சாஹிபு எங்கப்பா உங்க ஆளு அந்த முகம்மது சல்லல்லாலி தலைவர் எங்க அவர் எங்க எந்த ஆக்ரோஷமா கேட்கிறா முகமது சல்லாத் எங்க இருக்கிறாங்க முன்னுக்குதான் இருக்கிறாங்க அபூபக்கரா பக்கத்துல இருக்கிறாங்க அபூபக்கரவியெல்லாம் பேசிக்கிட்டா இருக்கிறாங்க உப்பு தமிழுக்கு முன்னாரா இருக்கிறாங்க ஆனா பேசுறா எங்க முகம்மது எங்க சொல்லல்லாஹ் ஊபத்துல பார்த்தா என்னவோ நடக்குது ஏன்னா முன்னால்தான் ஆள் இருக்கிறாரு என்னவோ நடக்குது பொய் சொல்லவும் தெரியாது பொய் சொன்னவர்களும் அல்ல சொன்னாங்களா அவர் எங்க இருக்கிறான் அல்லாக்கு தான் தெரியும் என்றா என்ன அவரது அந்தஸ்து எங்க இருக்குன்னு அல்லாக்கு தான் தெரியும் என்று அபூபக்கரது எல்லாம் சொன்ன உடனே கல்ல கீழே போட்டு சொன்னாலா அவர் தப்பிச்சார் மறுபடி பாத்துக்கிறேன் இந்த உம்மு ஜமீல் போயிட்டானா இப்ப அல்லாஹ் கலக்கிறான் யா உங்களுக்கும் நாங்கள் ஒரு திரையை போடுவோம் அவர்களை விட்டு உங்களை பாதுகாப்போம் அதுக்கு குரானுக்கு விளக்கம் தந்து விடுத்த முகப்பிரிந்த சொல்கிறார்கள் காசிரிகளை மட்டுமல்ல நீங்க குரான் ஓதினா உங்களோட பொறாமக்காரங்க பொறாமையை விட்டால் அல்ல உங்களை பாதுகாப்பான் உங்களை பத்தி கோல் சொல்லி திரிகிறானே அந்த கோலை விட்டால் அல்ல உங்களை பாதுகாப்பான் உங்களுக்கு பல இறங்கியும் தரத்துக்கு பல திறமங்கள் தருவதற்கு திட்டம் தீட்டுறானே அவன் திட்டத்தை விட்டும் அவன் பொறாமையை விட்டும் அவனுடைய கோலை விட்டும் அவனுடைய சகலவிதமான விதமான தீங்குகளை விட்டும் அல்ல எங்களை பாதுகாப்பான் செய்யணும் என்ன குரானை முதலாவது ஓதணும் ஆக மேலான பெரியார சோழர்களே அல்லாஹ் சுபானுவத்தால இந்த குர்வானை நமக்கு ஒரு வழிகாட்டியா தந்தான் இந்த குர்வானை நமக்கு விளங்கப்படுத்தணுமே இந்த நமக்கு சொல்லி தரணுமே இந்த குர்வானை நமக்கு இது இப்படிதான் இப்படிதான் சொல்வதற்காக வேண்டிய அல்லா இந்த குர்வானை நாம் உங்களுக்கு இறக்கினோம் நீங்க அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்க நீங்க தான் உஸ்தாத் நீங்க தான் முஅல்லிம் நீங்க தான் ஆசிரியர் இந்த குருவானை இந்த உம்மத்துக்கு வழங்கப்படுத்துங்க ஆகையா சோதரிலே அல்ல எங்களுடைய எவ்வளவு இறக்கம் பாருங்க குருவானையும் தந்தா அந்த குருவானை நமக்கு சொல்லித்தர செய்யுதுல் முர்சலி பாத்தமுல் அம்பியா நமது உயிருக்கு மேலான கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹி வாலிஹி வசல்ல நம்முடைய ரசூல் நம்முடைய நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சுகாரல்லா வேளாண் பெரியாரே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ரசூல்லா சல்லல்லா செல்லத்தை வைத்திருக்கிறார் எந்த பிரச்சனை வந்தால் நபீர வாழ்க்கையை பாருங்க நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த பக்கத்தால வந்தாலும் அதற்கு இல்லாத வாழ்க்கையை பாருங்க பிரச்சனை நேரம் பாப்பா இல்லை தந்தை இல்லை உபகாரம் பாப்பட முகத்தர சூழலா பார்த்தது பாப்பட அன்பு எப்படி இருக்கு ஒரு தந்தையின் அன்பு எப்படி நபிக்கு தெரியாது இப்ப உம்மா டைம் இல்ல நாலு வயசு ஹலிமா சாதியாது மேலும் வந்து உமாவோட ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஆயிடுச்சு சகோதரர்களே இப்ப ஆமினா கேட்கிறாங்க மதீனாக்கு போயிட்டு வருவோமா சொந்தங்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க அறிமுகப்படுத்திட்டாரே ஏழை முகமது சொல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் சகோதரே தாயோட போறாங்க மதீனாக்கு ஒரு மாசம் மதியினால தங்கி இருந்தாங்க பிறகு தாயோட திரும்பி வாராங்க வரும் பொழுது மக்காவுக்கு ஏழு இரவுகள் வரும் அஞ்சு இரவு வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு இரவு தான் இருக்குது உமாக்கு நோய் வருது தாய்க்கு நோய் வருது யாருட தாய்க்கு அதற்கு சூழ்நிலை சல்லா அலைசலத்துடைய தாய்க்கு எங்க நோய் வருது அவ்வா என்ற காட்டிலே உதவிக்கு யாரு உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் சகோதரர்களே அந்த காட்டில நோய் வந்தா சரி மவுத்தாயினா குழுப்பாற்றுவது யாரு கப்பன் செய்யறது யாரு நல்லடக்கம் செய்யறது யாரு யாருடைய தாய்க்கு யாருடைய தாய்க்கு இந்த சோதனை எந்த இந்த சோதனை அபுவா என்ற காட்டிலே அபுவா என்ற இடத்திலே தாய்க்கு நோய் வருது நபியுடைய மடியில தாய் படிக்கிறார் தாய்க்கு விலங்கிற்கு கடைசி வருத்தம் ஆனா முகமது சல்லாத்துக்கு விலங்கல்ல உமா உமா என்ன நடக்குது என்ன ஆகுது அவங்க தக்கராத்து இதுவரைக்கும் பார்த்ததில்லை எந்த மௌத்தை மசூல்ல இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவங்க கேட்கிறாங்க உமா என்ன நடக்குது என்ன ஆகுது அதற்கு ரசூல் இல்லாத தாய்க்கு விலங்கிருக்கு கடைசி நேரம் கடைசி வருத்தம் தாய்க்கு விளங்கிருச்சு கண்ணத்தை தடாவி கொடுக்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறா அவளுக்கு தெரியுது நான் மௌத்தாயிட்டா இந்த ஏழை முகம்மது செல்லல்லாறு செல்லும் அனாதையாகிடுவாங்களே இவங்களை யாரு பாடம் எடுப்பா இவர்களுக்கு யாரு பொறுப்பு இவங்க எப்படிப்பட்டவங்க சுபகான் அல்ல இறக்க முன்னாலேயே பல அத்தாட்சிகளை தாய் கண்டா இல்லையா அந்த பிள்ளையுடைய பறக்கத்தை கண்டா இல்லையா கண்ணத்தை தடாவி தடாவி சொல்றா மகனே கவலைப்படாதே இந்த உலகத்துக்கு வந்த அத்துணை மௌத்தா போயிட்டுதான் ஆகும் எல்லா வாலிபமும் அழிந்து போயிடும் எல்லா இன்பமும் முறிஞ்சு போயிடும் கவலைப்படாது கவலைப்படாது என்று சொல்லி சொல்லி சொல்லி நபியுடைய மடியிலே தாய் மௌத்தாயினாங்க இன்னாலில்லாஹி வைன்னா இலை ராஜோன் அபுவா என்ற தாடி சகோதரர்களே அல்லாக்கு தெரியாதா ஏன் ரெண்டு இரவு போய் மக்களை மூத்தாக்க தெரியாதா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையா நபியுடைய சீராவை பழத்துங்கள் நபியுடைய வாழ்க்கையை பாருங்க அனாதை முகம்மது அந்த அழுகிறாங்க சகோதரிகளே எந்த கிதாபுலையும் தெளிவாக இல்லை யாரு குளிப்பாட்டினா யாரு கபம் செஞ்சா யாரு நல்லடக்கம் செஞ்சா என்று தெளிவாக இல்லை அவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க நபிகள் நாயகம் சொல்லு அழகி வாழ்கிறது இந்த உலகத்துல கண்ட முதல் மைய தந்த தாயிட முதல் தக்கவா தந்த தாயிட சபூர்ல நல்லடக்கம் செஞ்சு உம்மு ஐமன் ரபி அல்லாஹு அண்ணா அவங்க உஸ்தாமா ரபி அல்லாஹு அண்ணுடைய தாய் அவங்களோட கொஞ்சம் தூரம் வாராங்க கொஞ்சம் தூரம் வாராங்க வந்து கைய புடிச்சு கொண்டு வரும் பொழுது கைய உதறி விட்டுட்டு திரும்ப ஓடுறாங்க முகம்மது உம்மு ஐமனும் பின்னால போறாங்க போய் பார்த்தா முகம்மது ஆறு வயசுக்குள்ள கபருக்கு முன்னால நிற்காந்து கபரை பார்த்து கொண்டு உமா உமா நீங்க எங்க போறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேறு யாரும் இல்லைன்னு நபிக்கு நாள தம்பி தாத்த தங்கச்சி யாரும் இல்லை வாப்பா இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கிறா எங்க போறீங்க எப்படிப்பட்ட காட்சி சோதரி எப்படிப்பட்ட நிலைமை முகமதே முஸ்தபா சல்லாஹு அலஹி வாலி யார் அந்த ரசூருல்லா சொல்ல இந்த உலகத்திலே பயங்கரமான சக்தி உள்ள அல்லாத படைப்பு எது அல்லாத படைத்த படைப்புலே ஆக சக்தியான படைப்பு யார் தெரியுமா ஜிப்ரீல் அலை இஸ்லாத்து தோஸ்தலா ஆறுநூறு ரெக்கைகள் எவ்வளவோ பெரிய உடம்புகள் பெரிய மலாய்க்கோடைய தலைவர் ஆனா அவங்களுக்கு கூட சிதறத்தில் முன்தகாவுக்கு மேல போக முடியாமல் போய்விட்டதே சிதறத்தில் முன்தகாவுக்கு மேல போனா நான் கருங்கி சாம்பலாகுவேன் சொன்னாங்களே அந்த சிதறத்து முன்தகாவுக்கும் மேல நமது உயிருக்கு மேலாள கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லல்லாலை செல்லம் போகலையா சகோதரர்களே அல்லாஹு எவ்வளவு பெரிய பிரயாணம் எவ்வளவு பெரிய ஏற்பாடு அவ்வளவு பெரிய மகளுக்கான ஜிபிரிலை போக முடியல நமது உயிருக்கு மேலான கண்மன சூழ்நிலை போனாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா தான் நம்முடைய ஹீரோ நம்முடைய ரோல் மொழி நாம் பின்பற்றுவதற்கு தகுதி ரசூலுல்லா ஒரு வாப்பா எப்படி இருக்காரு பாருங்க ரசூலுல்லாவே ஒரு அப்பா எப்படி இருக்காரு பாருங்க ரசூலுல்லாவே ஒரு மனைவியோட கணவன் எப்படி வாழணும் பாருங்க ரசூலுல்லா பாருங்க ரசூலுல்லா சொல்லாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதற்கு முன்மாறி அதற்கு வழிகாட்டி அதற்கு ரசூலுல்லா சொல்லலாம் அல்ல அப்படி வச்சிருக்கிறான் நவீன வாழ்க்கையை பாருங்க எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நவீன நாட்கள் நபியுடைய இரவுகள் நபியுடைய பகல்கள் நம்முடைய மனைவிமார பேரு நம்முடைய நபியுடைய பிள்ளைகள பேரு நபியுடைய ஒட்டகத்துடைய பேரு நபியுடைய கல்விகள பேரு நபியுடைய வாழ் வாழ்ந்த பேரு எங்கேயாவது அப்படி ஒரு தலைவன் இருக்குதா காட்ட முடியுமா சோழர்களே கடற்கர சூழ்நிலால சந்ததிய கூட அல்ல ஆதம் அலைத்தலாம் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கான் எங்கட வாப்பட பேர் தெரியும் வாப்பட வாப்பட பேர் சில பேருக்கு தெரியும் அவங்களை வாப்பட அவர்களை வாப்பட அவர்களை வாப்பட ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை தெரிந்தா அது பெரிய ஆச்சரியம் அது யாருக்கு அப்படி தெரியாது ஆனா எந்த தலைமுறையே நமக்கு தெரியாது ஆனால் அல்லோ எந்த நபியுடையோ எந்த சகாபியுடையோ எந்த வழியுடையோ இப்படிப்பட்ட தலைமுறையை பாதுகாக்க வைக்கல ஆனால் ரசூலுல்லா சல்லல்லா அல்லா எவ்வளவு இறக்கண்டா ஆதம் வரை வரைக்கும் அல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறான் முகம்மது முகம்மது சல்லாஹு அலைவாலி வசல்லம் பின் அப்துல்லா ரசூலோட வாப்பட பேர் அப்துல்லா முகம்மது சல்லல்லா அலை செல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிக் பின் ஹாஷிம் بن عبد المناف بن قصي بن كلاب بن مرة بن كعب بن لؤي بن غالب بن فهر بن مالك بن نضر بن كنانة بن خزيمة بن مبركة بن إلياس بن مضر بن نزار بن معاذ بن أدنان بن أوس بن حميتة بن سلامان بن أوس بن بوز بن قمال بن أبي بن عوام بن ناشد بن هزة بن بلداس بن يدلة بن طابح بن جاهل بن ناهش بن ماخي بن إيوب بن أبقر بن أبي بن دعاء بن بن بن بن بن بن بن بن بن بن حمدان يحزن يلحن ايوب ديشان ايسر افنار بن ايهام بن مقصر بن ناعم بن زارع بن بنأفنار بن مديح بن الله بن عراف بن قيدار بن اسماعيل عليه السلام بن إبراهيم عليه الصلاة والسلام بن آذر بن ناهور بن سارو بن طالح بن عابر بن شالح بن أرفخشد بن سام بن نوح عليه الصلاة والسلام بن نامر بن متوشرة بن أخنوق بن يريد بن مهلائي بن قينان بن آنوشا بن شير عليه السلام بن آدم عليه الصلاة والسلام الله أكبر சொல்ல யாத தலைமுறை இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் لقد جاءكم رسول من أنفسكم أنا أنفسكم نسبا وسهرا وحطبا ليس بآبائي من لدن آدم تفاهل كل نكاهل الله أكبر சொன்னாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஏண்ட வாப்பா அப்துல்லால இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் கூட ஹராத்துல போட்டலன்னா ஏண்ட வாப்பா அப்துல்லால இருந்து ஆதம் அலைத்துலா வரைக்கும் அத்துணை பேரும் அந்தந்த காலத்துல உண்மை வாப்பா பார்த்து அந்த முறையில திருமணம் முடித்து பிறந்தவர்கள் ஒருவர் கூட தினாலே ஹராத்துல பிறக்கல்ல அப்படிப்பட்ட சந்ததியே அல்லாஹ் என்னை பிறக்க வைத்தார் என்னான பெரியாரை சோதர்களே எந்த ரசூல் இல்லா சல்லாலை செல்லம் இந்த உலகத்துக்கு வந்து அவர்களுக்கு அல்ல ஒரு சகாபாக்கள் கூட்டத்தை கொடுத்தான் உதாரணமாக உலகத்துல எல்லாத்துக்கும் சாம்பிள் இருக்கு ஒரு செயல வியாபாரி செயல சாம்பிள் காட்டுவார் ஒரு தங்க வியாபாரி தங்கத்துக்கு சாம்பிள் காட்டுவார் ஒரு துணி துணிக்கு சாம்பிள் காட்டுவார் சகோதரர்களே எல்லாத்துக்கும் சாம்பிள் காட்டலாம் ஆனா ஒரு முக்கியமான ஈமான் இந்த ஈமானுக்கு ஒரு சாம்பிள் வேணும் அப்படியா இல்லையா நம்ம எல்லாம்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 சமம் தண்ட சுந்தரம் பார்த்தா அதுல சரியா பேரை எப்படினா சொல்றாரு நம்மளாம் போற வார ஊர்கள் தானே எந்த நாட்டுக்கு போனாலும் மாவ நெல்லையில் அல்லா இருக்கிறா கொழும்புல அல்லா இருக்கிறா துபாயில் அல்லா இருக்கிறா பேங்காக்ல அல்லா இருக்கிறா அமெரிக்கா அல்லா இருக்கிறா ஜப்பான் அல்லா இருக்கிறா யா மாஷரை சின்னி வழி இருட்டதாகவும் أن تنظروا من أقطار السماوات والأرض அல்லாஹ் சொல்றா மனிதர்களே ஜிங்களே போங்க போங்க பாவம் செய்ய இடத்தை தேடுங்க தேடி பாருங்க நான் படைக்காத வானம் இருக்கா நான் படைக்காத பூமி இருக்கா பாவம் செய்யுங்க அல்லா படைக்காத பூமி இருக்கா சோலை நிறைய பேருக்கா நிலவு கொழும்புல அல்லா இல்ல நிறைய பேர் துபாய் அல்லா இல்ல துபாய் போடுறேன் எங்க போய் பாருங்க அங்க அல்லா இருப்பான் தக்குவா உள்ளவனுக்கு துபாயும் தரம் கொழும்பும் தரம் மாவனையும் தவம் இலங்கையும் தவம் இருட்டும் தவம் வெளிச்சமும் தவம் கூட்டும் தவம் தன்னையும் தரம் தக்குவா இல்லைன்னா தனிமையை தேடுவார் இருக்க தேடுவார் சந்தர்ப்பத்தை தேடுவான் மனைவிக்கு தெரியாம கணவன் கணவி கணவனுக்கு தெரியாம மணி வாப்பக்கு தெரியாம புள்ள பிள்ளைக்கு தெரியாம வாப்பான் தக்குவா வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன தெரியாது என்ன அல்லா பாக்குறாங்க மனைவிக்கு சில பேரு மக்களுக்கு முன்னால நடிப்பான் நடிப்பு பாருங்க சுபகான் எல்லாம் சொல்லுவாங்க வாழ்ந்தா இவன மாதிரி வாழப்பா என்ன சூப்பிதான் உட்கார் வானத்திலே பறந்துவாங்க ஆனா அவன் தனிமையில செய்யற அட்டகாசம் இருக்கையா அல்லாம கொஞ்சம் நினைப்பான் ஏண்ட மாப்பிள்ள மாப்பிள்ளதான் எப்படிப்பட்ட சூபி தெரியுமா ஒரு அந்நிய பெண்ணு இப்படி பார்க்க மாட்டாரா ஆனா கொண்டாட்டி இல்லாத நேரம் பார்க்கிற பார்வருக்கையா அல்ல அவளே அடுத்து போயிடுவான் சகோதரர்களே அதனால இருட்டோ தனிமையோ வெளிச்சமோ உள்ளூரோ வெளியூரோ எதுவும் தவம்தான் தக்குவோ உள்ளவனுக்கு ஈமான் உள்ளவனுக்கு அதனால் அல்ல ஈமானுக்கு ஒரு சாம்பிள் காட்டினான் யாரும் அது ஈமான் கொள்ளுவோம் யாரும் ஆறு யாருமாய் அல்லா சொல்கிறான் அந்த சகாதிகள் சகாதிகள் ஈமான் கொண்டது போல நீங்க ஈமான் கொள்ளுங்க பெரியார சகோதரர்களே மக்காந்து போன அத்துணை முகாதிரிகளை அல்லா உண்மையாளர்கள் என்கிறான் المهاجرين الذين اخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصديقون மதீனா மக்காலிருந்து போன அத்துணை மக்கா வாசிகளே முஹாஜிர்களே அல்லா சித்தீன்றான் மதீனால் உள்ளவர்களே அல்லா சொல்கிறான் வல்லவீர தபவ உத்தாரமின் கபலியும் அந்த மதீனாவாசிகள் அவர்கள் அல்ல முப்ளிகூன்கள் ஜெயத்தீலர்கள் சொல்கிறார் பெரியாருடைய சோதனை அல்லா நமக்கு குருவான தந்து அதற்கு விளங்கப்படுத்துவதற்கு நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லா சந்தல்லா தந்து அதை வாழ்ந்து காட்டு உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை திட்டமானே அல்லா சகாபிகளை நமக்கு தந்து என்ன ரசூலுல்லா செல்லம் வானத்துக்கு பாதுகாப்பா அல்ல நட்சத்திரத்தை வச்சிருக்கிறது போல சீனுக்கு பாதுகாப்பாக அல்ல சகாதிகளை வச்சிருக்கிறார் அந்த சாதிகளில் பல தரஜாக்கள் இருக்குது பல சிறப்புகள் இருக்குது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க மக்களுடைய வெற்றிக்கு முன்னால் மக்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்று பல தரஜாக்கள் இருக்குது என்று சொல்லி அல்லா சொல்கிறான் தரஜாக்கள் எந்த இருக்கிற வேற விஷயம் ஆனா நீங்க தரம் பிரிக்கிறாங்க அதனால அல்ல ஒத்துள்ள அத்துணை சகாபிகள் சுருக்கமாடுகிறோம் அல்லாஹு சுபானுவத்தால இமானியவர்களுக்கு பக்குவா உள்ளவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை இன்பமாக சுலமாக பாவத்துடைய வெறுப்பையும் அவருடைய இன்பத்தையும் அல்ல ஈமான் அமலே சாலிஹாத் மூலமாக தருகிறார் அதனாலதான் அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமப்புறத்து ஒரு அரபி அப்படியே வந்தார் நபியுடைய சபைக்கு வந்துட்டார் சாவிகளுக்கெல்லாம் சரியான கவலை ஒரு சபையுடைய ஒழுங்கு இருக்கு சபையுடைய ஒரு முறை இருக்குது எதையுமே பேரல்ல நேர நபிக்கு முன்னால வந்துட்டாரு சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா சபையுடைய ஒழுங்கு என்ன சொன்னாங்க ஒரு மதிவாக்கு நீங்க போனா அது எங்க இடம் இருக்கோ அங்க உட்கார்ந்துருங்க தோலை தாண்டி வராயிங்க தோல்களை தாண்டி தாண்டி முன்னுக்கு வர்றது இது கூடாது ஒரு இடத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இவர் நேரம் வந்தாரு வந்து சொன்னாரு யார சூழல் சொல்லாரு செல்லம் இடத்துல கேள்விகள் இருக்கு நான் கேட்கும் சாதிகளுக்கு இன்னும் கூவம் வந்ததே முறை இல்லாம கேள்வி வேற கேட்கிறாரு சரி கேட்கட்டும் சொன்னாங்க சூழல்லா என்ன ஒரு கேள்வி அவர் சொன்னாரு யார சூழல்லா சொல்லா சொன்ன எனக்குண்டான கேள்வி என்ன தெரியுமா சொல்லை டு ஹம்ஸ் வாழ்க்கையில தொழுக அஞ்சு நேர தொழுக மட்டும்தான் உபர் யார் என்ன நத்திலான கொள்கை துவாருக்கு துவாருக்கு முன்னால பின்னால சுண்ணத்துகள் அத்தனுக்கு முன்னால நாலு வித்துடைய தொழுகைகள் சகஜ தொழுகைகள் இப்படி ஒரு தொழுகை இல்லை அஞ்சு நேர தொழுகை மட்டும்தான் இந்த வாழ்க்கைகள் அதிகமா சொல்றாரு ஒரு அசுவும் ரமதான் மாசம் மட்டும்தான் நோன்பு சுண்ணத்தான உங்களுக்கு தெரியும் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம் ஒரு மாசத்துல வெள்ளை இரவுகள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு பிடிக்கிற சுண்ணத்து ஆசூரா தாசூரா ரமதானுக்கு பதில் ஆறு இப்படி சுண்ணத்தான நோம்பு இதே இல்லை அச்சும் தையல உங்களும் தையலனா ஏழை ரசராச கேட்டாங்க உங்களை கேள்வி என்ன அவர் கேட்டாரா யார சூழல்லா சொல்லா சொல்ல இந்த நிலைமையில இந்த கொஞ்சம் அமலோட நான் மௌத்தாயிட்டா பாயினான இதா மித்துல்லா ரசூலல்லா இந்த நிலைமையில நான் மௌத்தாயிட்டா நான் சொர்க்கவாதியா நான் நரகவாதியா என்கிறது கொஞ்ச அமல் இவ்வளவு தான் நாயகமே ஏத நிலைமை என்றான் ஏத முடிவு என்ன ஏற்கனவே கோபம் ஆனா இப்ப சந்தோஷம் ஏ நல்லோரு கேள்வியை கேட்டார் நமக்கும் தேவையான கேள்வியை கேட்டார் இப்ப இந்த மஜுமாவில் நிறைய பேர் இருப்போம் ரசூல்லா என்ன சொல்லிருப்பாங்க ஏண்டா எனக்கும் அஞ்சு நேரம் தொழுக மட்டும்தான் போயிட்டு இருக்கு ரமதான் மட்டும் நோய் தான் போயிட்டு இருக்கு அஞ்சு நேரம் தொழுகையே முன்ன அந்த சாவிக்கிற சொல்ல என்ன சொல்லியிருப்பாங்க எந்த சாவிகளுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நபி என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம் உபகானல்லா சொன்னாங்க ரசூ சல்லாஹு அலைஹி வாலி வசல்லம் இந்த நிலைமையில இந்த அமலாலே நீங்க மௌத்தாயிட்டா என்னோட நீ சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொல்றாங்க இப்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் நாங்க பதில் சகாதிகள் நாங்க உகது சகாதிகள் நாங்க மக்கா விட்டவங்க இவ்வளவு பெரிய தியாகம் செய்து நபியோட இருப்பேன் என்ற பஷார ரொம்ப கஷ்டம் ஆனா இவர் ஒரு அமல் இல்லை இந்த அமல் மட்டும்தான் இவருக்கு சொருக்கம் ரசூல்லாவோட இந்த ஆச்சரிய படக்கோல ரசூல்லா சல்லா சொன்னாங்களா இத பாருங்க இந்த அமலோட நீங்க சொருக்கத்துல என்னோட இருப்பீங்க நிச்சயம் தான் ஆனா அந்த அமலோட இன்னொரு ஆறு அமலை சேர்த்துக்கோங்க அந்த தாவி சொன்னாரு யாரு சொல்லலாம் ஆறுகளே அறுபது சேர்க்கத்தையோ நீங்க சொன்ன சுப சோமரத்தை வாபஸ் வாங்கினாங்க உங்களுக்கு சுருக்கத்தில் இருக்கு ஆனால் வாபஸ் வாங்கிறாங்க நான் என்ன செய்யணும்னா அல்லாஹ் சொன்னாங்க ரசூலுல்லாஹி செல்லம் احفل عينك عن اثنين احفل قلبك عن اثنين எப்பல் லிசான கணிசனை நீ செய்த அமலோடு ஆறு அமலை கூட்டிக் கொள்வாயாக நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் ஆறு அமல் என்ன தெரியுமா கல்வால ரெண்டு விஷயம் செய்ய வேணா நாக்கால ரெண்டு விஷயம் செய்ய வேணா கண்ணால ரெண்டு விஷயம் செய்ய வேணாம் இந்த ஆறை செய்யாத நீ செய்ய அமல் போதும் என்னோட சொர்க்கத்துல இருப்பேன்னு சொன்னார் அந்த சாவி சொல்லுங்க நாயகமே சொல்லுங்க நான் அமல் செய்ய தயார் சொன்னாங்க சூழ்ந்தா நீ செய்த அமலோட இந்த ரெண்டு செஞ்சுக்கோ என்ன இந்த நாட்கால மௌத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் பொய் பேசுகிறாரு அமல் போதும் சகோதரர்களே காலமெல்லாம் தகஜ் வாய தோந்தா பொய் கையில பார்த்தா குருவான் கையில பார்த்தா பெரிய பெரிய கிட்டாபுகள் சகோதரர்களே வாய தோந்தா பொய் இந்த அமல் எங்க கொண்டு போய்விடும் ஆகையா சொல்றாங்க சூழல்ல நீ செய்த அமல் போதும் இந்த நாட்காலே மௌத்து வரைக்கும் போய் சொல்லிடாதே ஆகையா சோழர்களே ஒரு முடிவெடுங்க ஒரு முடிவெடுங்க இந்த ஜும்மாவோட ஒரு முடிவெடுங்க என்ன முடிவு தெரியுமா நான் பொய் சொன்னா எனக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கும் நான் பொய் சொன்னா எனக்கு ஒரு வேன் கிடைக்கும் நான் பொய் சொன்னா ஒரு ரெண்டு பேச காணி கிடைக்கும் நான் பொய் சொன்னா எனக்கு இந்த இடத்துல பொண்ணு கிடைக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா இந்த பொண்ணு வேணுமா இந்த ஆட்டோ வேணுமா இந்த கார் வேணுமா இந்த பொய்ய விட்டா ரசூலுல்லாவோட சொர்க்கம் கிடைக்கும் என்ன வேணும் முடிவெடுப்பமா சோதரிகளே உள்ளத்துல உறுதி கொண்டு வாங்க ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு முன்னா நிக்கிது பொய்ய விட்டா ரசூலுல்லாவோட சொர்க்கம் பொய்ய சொன்னா ரெண்டு பேர் தாடி அல்ல எங்கேயாவது ஒரு பொண்ணு சுபகான் எல்லாம் யாரோ சொன்னாங்களா ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கலாம் அத்தகு பொருளாக ஒரு பொய் சொல்லி கல்யாணம் முடித்தேன் நாய் போகுது ஆயிரம் சொன்னான்னு ஆயிரம் செகண்ட்ல கல்யாணம் இல்லா போயிடும் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு சொல்லல ஆயிரம் தடவையாவது போய் சொல்லி திருமணம் முடித்து வை என்ற பழமொழியே ஆயிரம் பொய் சொல்லி அவர் கல்யாணம் முடிச்சு சொன்ன இந்த மாப்பிள்ள வீட்டுல சொல்ற பொய் இருக்கே யாருலாம் மாப்பிள்ள டீ மேக்கரா மாப்பிள்ள ஐக்கியா மாப்பிள்ள ஜெர்மனா அவர் ஜாமன வாழ்க்கையில கண்டில்லை சகோதரர்களே அதனால பொண்ணு வேணுமா வேலை வேணுமா அந்த வேணுமா இது வேணுமா ரசூல் இல்லாவோட சொர்க்கம் இரண்டாவது சொன்னாங்க ரசூல் இல்லா இந்த நாக்காரே மௌத்து வரைக்கும் மற்றவன் குறைய பேசினாரே அல்லாஹு அக்பர் அது இல்லாத சபை ரொம்ப ஆச்சரியம் அது இல்லாத மதுமா ரொம்ப ஆச்சரியம் மத்தவண்ட குறைய பேசுறது ஒரு நோய் மத்தவண்ட குறைய பார்க்கிறது ஒரு நோய் அதற்கு தௌவா செய்யணும் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த கண்ணால மத்தவண்ண நல்லது விளங்குதில்லையே எனக்கு குறைதானே விளங்குது அவசரப்பட்டு அவசரப்பட்டு அதாவது செஞ்சிருப்பான் இதாவது செஞ்சிருப்பான் அப்படி செஞ்சிருப்பான் இப்படி செஞ்சிருப்பான் உண்மாட்ட போனாங்க புள்ள உண்மை போனா உள்ள ரெண்டு கையில ரெண்டு அப்பல் வச்சிருக்காங்க என்ன சொன்னால மகனே ஒரு அப்பளத்தாளா அறமாட்டிருந்தான் இவன் நினைச்சவன் புள்ளையா இல்லை புள்ளையா இல்லை ரெண்ட வச்சுக்கிட்டு உண்டதானே கேட்டேன் திரும்ப கடிச்சான் பாரு கடிக்கிறத தராம உள்ளத்துல வேவு ரெண்டாவது அப்பளையும் கடிச்சான் இன்னும் கோவம் அது இதையாவது கடிச்சான் அதை கடிக்காம தருந்துச்சு ரொம்ப கோவம் கடைசி என்ன பண்ணா ரெண்டையும் கடிச்சிட்டு கொடுத்தா ஒண்ணு தாய் சொன்னாலாம் ஏடா கடிக்காமலே தர்றேன் சொல்லியா உன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தேன் தெரியுமா எவ்வளவு திறம்பட்டவன வளர்த்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க ஒரு அப்பனுக்கு நான் போடுவது இல்லையா நீ கடிக்காம தரவிச்ச உமா உமா போரும் போரும் நான் ஏன் தெரியுமா கடிச்சேன் இந்த ரெண்டு ஆப்பிள் எந்த ஆப்பிள் ருசியோ அந்த ஆப்பிள உங்களுக்கு தர்றதுக்கு தான்மா கடிச்சு பார்த்தேன் பாத்தீங்களா அவசரப்பட்டு உள்ளே பதுவா செஞ்சு கூட்டாளிய பதுவா செஞ்சு நாங்க கேட்டவோ ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி நடந்த கேட்கங்க சொல்லுங்க சொல்ல விடவே இல்லையே அவன் ஏன் கடித்தான் தெரியுமா ரெண்டுல ருசியானது உமாவை கொடுப்போம் சோதனை அவையால் கீபத் வேணாம் விபச்சாரம் செய்வதை விட பெரும் பாவம் மற்றவண்ட குறையை பேசுவது சுபகாலல்லாம் சர்வசாதாரணமாயிருச்சு ஆகையா சொல்களே இந்த ரெண்டு இந்த நாட்கால செய்யாதே நீ ஓடினா குருவா வாய சொன்னா மற்றவண்ட பராய் நீ சொல்லும் தாழ்ந்த வாய சொன்னா மற்றவண்ட குறையும் மற்றவன் பொய்யும் ஆகையால் நீங்க செய்யற அமல் போதும் இந்த ரெண்டு ரெண்டாவது சொன்னாங்க சூரியலா இந்த கண்ணாலே ரெண்டு விஷயம் செய்ய வேணாம் ஒன்னு அராத்த பார்க்காது அராத்த பார்க்காது நீ செய்யற அமல் போதும் செயல ரெண்டாவது யாரையும் தரக்குறைவா பார்க்கிறாரு ஜும்மாக்கு வந்த ஒரு விஷயத்தோட போகும் ஜும்மாக்கு வந்த ஒரு ஒரு அமைப்போட போகும் சும்மா வந்தோம் சும்மா போனோம் இல்ல ஒரு திட்டத்தோட ஒரு நம்மளும் ஒரு தூரத்துல இருந்து வந்தா ஒரு தேவைக்கு வந்திருக்கு நான் பேசுற எனக்கு நீங்க கேட்கறீங்க உங்களுக்கு ஒரு முடிவெடுங்க இந்த கண்ணால யாரையும் தரக்குறவா பாத்துறாங்க கேவலமா பாத்துறாங்க அவன் நரகவான் இவன் நரகவான் அவன் நரக அப்ப எல்லா நரகவன் நான் மட்டுமா கொடுக்கும் சோதர்களே அதனால பாவத்தை வெறுங்க பாவிய வெறுக்காய்ங்க சாராயத்தை வெறுங்க குடிக்கிறவனை வெறுக்காய்ங்க விபச்சாரத்தை வெறுங்க செய்யறவனை வெறுக்காய்ங்க இது பாவிகள் தன்மை இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா விபச்சாரத்தை வெறுக்கல செய்யறவன வெறுக்கிற அப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியா ஆனா இவருக்கு கரெக்டா செஞ்சிருவேன் வெறுக்கல அப்படி இப்படின்றார் ஆனா இவருக்கு ஒரு பாத்திர கதை சொட்டா இருக்குறார் அப்ப இவர் தாராயத்தை இவர் இவர் தீபத்தை இருக்கிறாரு இது சாதிகள பண்மை அல்ல நல்லவரை தங்கு அல்ல என்ன பாவத்தை வெறுங்க விபச்சாரத்தை வெறுங்க கோலை வெறுங்க பொய்யா இல்ல சொன்னவன் ஆதரிங்க அதனால யாரையும் தரக்குறவா பாத்துறாங்க கேவலமா பாத்துறாங்க அல்லாக்கு பிடிக்காது நம்மளுக்கு என்ன ரைட் இருக்கு யாரையும் தரக்குறவா பார்க்க பிறகு சொன்னாங்க சொல்லி செல்லும் இந்த கல்வால ரெண்டு விஷயம் செஞ்சாரு ஒண்ணு பெருமை அல்லாஹு பெருமையா பெருமை அது நீ எத்தனை ஆட்சி செஞ்சிருக்கீங்க நான் இப்பைக்கு என்ன முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுதான் பிறந்திருக்கேன் என்ன ஏழாம் அந்த அளவு ஹஜ்ஜா ஊக்க போய் உட்கார்ந்தா ஹஜ்ஜா சோமா ஆசலம் வீட்டுல கொஞ்சம் இருக்கு அந்த தொண்ணூத்தேழுல போயிட்டு ஒரு கோப்பை கொண்டானே அஜில இருந்து அந்த கோப்பையில ஒரு கப்பு டீ கொண்டா கேட்டானா தொண்ணூத்தேழுல போன எனக்கு கேட்டானா தொண்ணூத்தி ஏழுல போன டீ கப்பு சுபகான் எல்லாம் அல்லா பாதுகாக்கணும் உலகத்துல நடந்த முதல் பாவம் பெருமை நான் நெருப்பால் படைக்கப்பட்ட பெருமை செய்தான் அழிந்து போனான் அதையா சொல்லல இந்த கல்பால ரெண்டு விஷயம் வேணா வேணா அறவே வேணா ஒன்று பெருமை ரெண்டாவது பொறாமை பொறாமை அல்ல நானட வளர்ச்சியை தம்பிக்கு பார்க்கலாம் சாவுறான் தம்பிட வளர்ச்சியை நானக்கு பார்க்கலாம் உள்ளங்கள வளர்ச்சிய இன்னொரு வாக்கையில பாருங்க இன்னும் வாப்போம் பாத்தியா பாத்தியா பாத்தியா நேற்று ஒரு கடை ரெண்டு கடை யாரு யாரு பிள்ளைக்கு அஹூம் அஹூம் எத்தி மூணு ரம்மத்தை ரப்பி ஏழு ரம்மத்தை நீங்களா பங்கு வைக்கிறீங்க நான் கட்டம்னா நான் பங்கு வைக்கிறேன் நான் டாக்டர் ஆக்குறேன் நான் லேயர் ஆக்குறேன் நான் இன்ஜினியர் ஆக்குறேன் நான் பணக்காரன் ஆக்குறேன் நான் முக்கிய ஆக்குறேன் நான் நான் அல்ல யாருக்கு பொறாமப்படலாம் யாருக்கு பொறாமப்படலாம் பொறாமப்படாயிங்க பொறாம பொறாமப்படாதீங்க சகோதரர்களே அல்லாஹு அக்பர் ஈமான் இல்லையா பொறாமை தானா வரும் ஈமான் இல்லையா பெருமை தானா வரும் சுபகானல்லா அல்லா நம்மளை பாதுகாக்கணும் தொழிலாகையார் இந்த ஆறு அமலை செய்யுங்க அல்லாஹ் சுபகானுவ தாலா மகத்தான சொர்க்கத்தை ரசூலில் அவரை தருவான் ஆகையா சொல்லு இந்த மஸ்ஜிதுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானது ஆகையால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவங்க மஸ்ஜிதுடைய ஆதாபுகளை பேணிக் கொள்வது ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்ம சில மஸ்ஜிதுகளை பார்ப்போம் ஜும்மாவுக்கு போற போய் பார்த்தா அந்த நெகத்துடைய துண்டு துண்டெல்லாம் சாப்பிட்டு நெகத்தை பிச்சு போற இடமா இது அல்லாஹ் அதே தோழலே இது மஸ்ஜித் இது அல்லா அல்லாக்காக விருப்பமான இடம் அல்லாக்காக விருப்பமான இடம் அல்லா முதலாளி கட்டில காபத்துள்ளா மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது குபா மஸ்ஜித் மஸ்ஜித் மஸ்ஜித் அதே தோழலே மஸ்ஜிது நம்முடைய இடம் குரான் நம்முடைய வழிகாட்டி ரசூல்லா நம்முடைய வழிகாட்டி பிறகு இந்த மஸ்ஜித் இருக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ற இடம் எல்லாரும் சுமதி பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு இறக்கம் காட்டியாடலாம் அன்பு காட்டியாடலாம் பாசம் காட்டியாடலாம் இரத்தத்தை பாலாக்கி தந்தா நோயென்றால் தாங்க மாட்டா தாங்க மாட்டா இரத்தத்தை பாலாக்கி தந்து வளர்த்த தாய் தந்தை யாழினை கவலை அல்லா எல்லா தாய் தந்தை கவலை சொர்க்கத்தின் பூஞ்சொலை ஆக்கியா அல்லா எந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கிறாங்களோ அது வாழ்க்கையில பறக்கஷியா அல்லா நோயத்தை வாழ்வைக்குரிய அல்லா இறுதி முடிவை நல்ல முடிவு ஆக்கியா அல்லா என் சகோதர சகோதரி பாவலை மன்னிச்சியா அல்லா யாரா என் தாய்மார பாவத்தை மன்னிச்சியா அல்லா மனைவி மேல பார்த்து மன்னிச்சிரியா பிள்ளைகளை பாவத்தை மன்னிச்சிரியா பிள்ளைகளை பாதுகாத்திரியா மோசமான சூழல வாழ்கிறோம் யாழ்ல பிள்ளைகளை பாவத்தை மன்னிச்சிரியா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பொம்புல பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் முழு தட்டாயி போய் கொண்டிருக்கிறாங்க யாழ்லா இஸ்லாத்துக்கு போறாங்க யாழ்லா தாய் தந்தைக்கு முன்னால போறாங்க யாழ்லா யாழ்ல பிள்ளைகளை முஸ்லிமா வாழ வைத்து முஸ்லிமா மூத்தாக்கிறியா இல்ல இறக்கும் பாதுகாத்திரியா முகம்மது ஓ முகம்மது நபியுடைய ரப்பே ரசூல் இல்லாவுடைய ரப்பே ரக்கமுள்ள உம்மத்தை பாதுகாரியா காட்டியா அல்ல உம்மத்தை பாதுகாரியா அல்ல உன காட்டியா உன் குதிரத்தை காட்டியா நீ பொறுமையாக இருந்தா நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லா இல்லன்னு சொல்லிடுவாயா அல்ல நீ இருக்கிறத காட்டியா அல்லா குறிப்பா இந்த நாட்டை மசிதிகளை பாதுகாரு மதரசாக்களை பாதுகாரு உலமாக்களை பாதுகாரு தனவந்தர்களை பாதுகாரு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அத்தனை பாதுகாத்து அல்லா உள்ளவரே நாங்கள் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி இருக்கு அந்த உனக்கு தெரியும் அல்லா எங்களுக்கு தெரியா அந்த கடைசி மதியத்தில் உணவுறால தாயா எத்தனை பேச்சுகள் பேசினாலும் எங்களுக்கு கடைசி வார்த்தை இருக்கு அல்லா எப்ப வரும் தெரியாது எந்த நேரம் வரும் தெரியாது எங்க எல்லாத்திலே கடைசி வார்த்தையை என்று என்ற களிமாவோட மௌத்தாத்தியா அல்லா களிமா இல்லாத மௌத்த தந்துராது கேவலமான மௌத்த தந்துராது திடீர் மௌத்த தந்துராது நெருப்புல கரைய வச்சு மௌத்தாக்கிறாரு தண்ணீர முழு வச்சு மௌத்தாக்கிறாரு நாங்க தாக்கத்திலும் காட்சி கொடுக்க விருப்பமா தகச்சத்துல மூத்த தாயா அல்ல குரானோதர காட்சி கொடுக்க விருப்பமா குரானோதர மூத்த தாயா அல்ல சுஜூதையில காட்சி விருப்பமா சுஜூதில மூத்த தாயா அல்ல ஒரு தடவை தான் மௌத்து வரும் யா அல்லா யா அல்லா பிறந்த மூத்தை கபருக்கு போய் தான் யாரும் தப்பிக்க முடியாது தாயா ஜென்னத்தில் நதிக்கு பக்கத்துல தாயா நீ தந்தா தடுக்க யாரும் இல்ல நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்ல இந்த துவாலை உனக்கு தனிப்பெரும் கிருமையினால் ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக வாக தாவானா அலமதுல்லாஹ் ரபில்